ولا نوم إلى آخر الآية صدق الله العظيم أبي بن قعب رضي الله عنه قال قال النبي صلى الله عليه وسلم يا أبا المنذر أتدري أي آية من كتاب الله معك عظم قلت الله لا إله إلا هو الحي القيوم فضرب في صدري وقال ليهنك العلم أبا المنذر رواه مسلم صدق نبينا محمد صلى الله عليه وسلم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக்வ தகாலாவின் திருநாமத்தால் இன்றைய குத்தபா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கிறேன் எல்லா புகழும் புகழ்ச்சியும் உலகை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏக வல்லனாம் அல்லாஹுக்கு தபாரக்வ தகாலா ஒருவனுக்கே உரித்தானது அல்ஹம்துல்லா சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் நம் உயிரிலும் மேலான அனலம் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹ செல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்வை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபெண்கள் தபாபெண்கள் முத்தகீன்கள் முஜாஹிதீன்கள் நல்லோர்கள் நம் அத்தனை பேரின் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுக்கு தபாரக்குவ தாலாவின் சாந்தியும் சமாதானமும் அகசுரத்தும் உண்டாவதாக வேண்டியதன் பின்னால் ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹு தாலாவின் மாளிகையில வைத்திருக்கும் அல்லாஹின் நல்லடியார்களே தப்புவாதாரிகளே அல்லாஹுக்கு தபாரக்குவ தாலா எந்த நலவான கருமங்களை எடுத்து நடக்குமா நமக்கெல்லாம் ஏவி இருக்கின்றானோ அவனுடைய ஏவல்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடந்து கொள்ளுமாறும் எந்த விடயங்களில் இருந்து முழுமையாக நம்மை பாதுகாத்துக் கொள்ளுமாறு அல்லாஹுக்கு தபாரக்குவ தகாலா எம்மை பார்த்து தடை உத்தரவு பிறப்பித்திருக்கிறானோ அவ்வாறான தீய செயல்களில் இருந்து முழுமையாக நமது ஆன்மாவை பாதுகாத்துக் கொள்ளுமாறு முதலாவதாக இவ்வடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தனும் நல்லுபதேசம் செய்து கொள்ளுகின்றேன் எல்லாம் வல்ல அல்லா நம் அனைவருக்கும் நல்லருள் பாலித்தல்வானாக சங்கைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே அல்லாஹத்து சுபகான சிறந்த படைப்பாக இந்த உலகத்தில் எங்களை படைத்து வைத்திருக்கிறான் பல கோடான கோடி ஜீவராசியில் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறது காலையிலும் மாலையிலும் இரவிலும் பகலிலும் நிமிடத்திற்கு நிமிடம் அல்லாஹுவை எல்லா படைப்பினங்களும் தஸ்மீகி செய்து கொண்டிருக்கிறது அந்த அளவுக்கு இந்த பூமியிலும் கடலிலும் ஆகாயத்திலும் எங்கே எங்கே மிருகங்களும் உயிரினங்களும் வாழ்ந்து கொண்டிருக்கிறதோ அவை அனைத்தும் அல்லாஹுவை தினமும் தஸ்மீகி செய்து கொண்டிருக்கிறது ஆனால் இப்படியான உயிரினங்களை பார்த்து அல்லாஹ் கூறவில்லை என்னுடைய படைப்புகளிலே நீங்கள் தான் சிறந்த படைப்பென்று அல்லாஹ் எந்த இடத்திலும் கூறியது கிடையாது கொஞ்சம் அமல் செய்கிறோம் அதிகமாக பாவம் செய்கிறோம் எங்களை பார்த்து அல்லாஹ் கூறுகிறான் உங்களைத்தான் என்னுடைய படைப்புகளிலே நான் சங்கையான படைப்பாக நான் இனம் கண்டிருக்கிறேன் என்னுடைய படைப்புகளில் நீங்கள் தான் அழகிய படைப்பு என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் நாங்கள் எல்லாம் அதிகமாக ஓதுகின்ற ஒரு சிறிய சூரா தான் சூரத்துத்தீன் அந்த சூறாவிலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் மனிதனை நாங்கள் அழகிய ரூபத்திலே படைத்து வைத்திருக்கிறோம் உடல் ரீதியாகவும் அழகாக இருக்கிறான் பேச்சாற்றலையும் அழகாக பேசுகிறான் சிந்திக்கின்ற சிந்தனா சக்தியின் மூலமாகவும் மனிதன் அழகாக திகழ்கின்றான் இன்னோரன்ன பல தகமைகளை மனிதன் தன்னகத்தை பெற்றதனால் அவன் சிறந்த படைப்பாக இந்த உலகத்தில் அல்லாஹுவால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறான் அல்லாஹ் இனம் காட்டிக் கொண்டிருக்கிறான் காலையிலும் மாலையிலும் எங்களுடைய வாழ்க்கையில் பலவாறான ஆபத்துக்களும் பலவாறான சங்கடங்களும் தீங்குகளும் எங்களுக்கு ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதற்காக நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைகுவ செல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு பாதுகாப்பு அணிகலன்களையும் கவசங்களையும் எங்களுக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள் நபி அவர்கள் இந்த சமூகத்துடைய பாதுகாப்பில் அதிகமான கரிசனை செலுத்தியிருக்கிறார்கள் மௌத்தாகின்ற நேரத்தில் இந்த உம்மத்தை பற்றி சமூகத்தை பற்றியே கவலையடைந்த நபி அவர்கள் ஹயாத்தோடு உயிரோடு வாழ்ந்த காலகட்டத்தில் மட்டுமல்ல நாளை மகுஷர் பெருவழியிலும் எல்லா நபிமார்களும் யா நப்சி யா நப்சி யா அல்லா என்னை பாதுகாத்துக்கொள் என்னை பாதுகாத்துக்கொள் என்று தனக்காக மன்றாடி கொண்டிருக்கக்கூடிய நபிமா நபிமார்கள் எங்கே எங்களுடைய தலைவர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி செல்லம் மன்னவர்கள் அந்த மகஷர் மைதானத்திலும் கூட தனக்காக கவலைப்பட மாட்டார்கள் இந்த சமூகத்தினருக்காகவே அல்லாஹ்விடத்தில் யா உம்மதி யா உம்மதி என்னுடைய சமூகமே என்னுடைய சமூகமே என்று துனியாவில் மட்டுமல்ல ஆஹிராவிலும் இந்த சமூகத்தினருக்காகத்தான் அபிசல்லாஹு அலைஹி வசல்லம் என்றவர்கள் குரல் கொடுப்பார்கள் இப்பேற்பட்ட இரக்கம் உள்ளவர்கள் தான் நம்முடைய தலைவர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் என்றவர்கள் இந்த சமூகத்துடைய விடயங்களில் அதிகமாக அக்கறை காட்டினார்கள் கரிசனை செலுத்தினார்கள் காலையிலும் மாலையிலும் இரவிலும் பகலிலும் மனிதனுடைய பாதுகாப்பின் விடயத்திலேயும் எங்களுக்கு பலவாறான உபன்யாசங்களை செய்தார்கள் மட்டுமல்ல தன்னுடைய வாழ்க்கையிலும் செய்தும் காட்டினார்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே பரானில் இருக்கக்கூடிய மிக நீளமான சூறாக்களில் ஒன்று சூரா பக்கரா இந்த சூரா பக்கராவில் இருநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது அத்தியாயமாக வசனமாக இடம்பெற்றிருப்பதுதான் ஏற்கனவே நான் உங்களுக்கு ஓதி காட்டிய ஆயா அல்லாஹு ஆரம்பித்தால் உங்களால் முடித்துக் கொள்ள முடியும் ஏனென்றால் எப்பொழுது நாங்கள் தலீம் குரானை எடுத்துக்கொண்டு சிறுபராயத்திலே மதரசாவுக்கும் அல்லிமிடத்திலே குரானை கற்றுக்கொள்வதற்காக சென்றோமோ அன்றே எங்களுக்கு இவைகளை எல்லாம் கற்றுத்தந்தார்கள் நாங்கள் ஒவ்வொருவரும் பாடமாக்கி மனப்பாடமாக ஆக்கி வைத்திருக்கிறோம் எங்களுடைய பாஷையிலே சொல்ல போனால் இலகுவாக விளங்கிக் கொள்ள போனால் இந்த ஆயத்திற்கு இன்னும் ஒரு சிறப்பு பெயர் இருக்கிறது அதுதான் ஆயத்தில் குருசி இந்த ஆயா சூரா பக்ராவிலே இருநூத்தி ஐம்பத்தி ஐந்தாவது ஆயவாக இடம்பெற்றிருக்கிறது இதனை பற்றி நம்மில் பல பேர் ஆழமாக அகலமாக சிந்தித்து பார்த்தது கிடையாது இந்த ஆயத் வசனம் எதனை கூறுகிறது இது எங்களிடத்தில் எதனை எதிர்பார்க்கிறது இதனை ஓதினால் எமக்கு என்ன பலாபலன்கள் இருக்கிறது என்பதனை எல்லாம் நம்மில் யாரும் அதிகமாக கரிசனை செலுத்தி இதனை ஆழமாக படித்ததும் கிடையாது படிப்பதற்கு முயற்சித்ததும் கிடையாது கண்ணியத்திற்குரிய பெருமக்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி கூறியதாக அபு ஹுரேரா ரவி அல்லாஹு தாலா அன்பு அவர்கள் அறிவிக்கிறார்கள் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு அடையாள சின்னங்களை அல்லா வைத்திருக்கிறான் ஒவ்வொரு அடையாளம் இருக்கிறது ஒவ்வொரு அடையாள சின்னங்கள் இருக்கிறது அல் குரானுடைய அடையாளம் அல் குரானுடைய சின்னம் என்ன தெரியுமா சூரத்துல் பக்கரா குரானில இருக்கின்ற சூரத்துல் பக்கரா தான் முழு அல் குரானுக்கும் சின்னமாக விளங்குகிறது ஆய அந்த சூரத்துல் பக்கராவிலே ஒரு ஆயத்திருக்கிறது குரானில இருக்கின்ற ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்து ஆயத்துக்களுக்கும் தலைமை தாங்குகின்ற ஒரு ஆயத்தாக இந்த ஆயத்திருக்கிறது என்று கண்மணியா நாயகம் சொல்லல்லாக அலைஹி வசல்லம் குறிப்பிட்டு விட்டு சொல்லுகிறார்கள் அந்த அத்தனை ஆயத்துகளுக்கும் முத்திரையாக தலையாய ஒரு ஆயத்தாக திகழ்ந்து ஆறாயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்தை அறுபத்தி ஆறாக பூர்த்தியாக்குகின்ற ஆயத்தாக இந்த ஆயத்தில் குறித்து இருக்கிறது என்று கண்மணியா நாயகம் செல்லல்லாக அனைவசன் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் கொரானே சிறப்பானது அந்த கொரானில் மிக சிறப்பானது சூரா பக்கரா அத்தனை ஆயத்துகளுக்கும் தலைமை தாங்குகின்ற ஒரு தலையாய ஒரு சிறப்பை மாண்பை மகத்துவத்தை அல்லாஹ் இந்த ஆயத்துக்கு கொடுத்திருக்கிறான் என்று கண்மணியாம் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்மர்கள் கூறிய ஹதீஸ் திருமதியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணியத்திற்குரிய பெருமக்களே இந்த ஆயத்துக்கள் சொல்லுகின்ற கருத்து தான் என்ன எங்களுக்கு தேவையான அளவு சில விடயங்களை இந்த இடத்திலே நாங்கள் மீட்டிக் கொள்ளலாம் அல்லாஹு தாரா குறிப்பிடுகிறான் அல்லாஹு உங்களை படைத்த அல்லாஹ் எப்பேற்பட்ட வல்லமையுள்ளவன் தெரியுமா அவன் என்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன் அவனுக்கு மௌத்தி என்பது கிடையாது அல்லாஹ் என்றும் நிரந்தரமாக இருக்கக்கூடிய உயிருள்ள ஜீவனாக இருக்கிறான் மட்டுமல்ல அல்லாஹுவை தவிர வணங்குவதற்கு இந்த உலகத்திலே வேற எந்த இறைவனும் உலகத்திலே கிடையாது மனிதர்கள் தூங்குவதை போன்ற ஒரு ஆழமான தூக்கம் அல்லாவுக்கு கிடையாது மனிதர்கள் தூங்குவதை போன்ற சிறு தூக்கமும் அல்லாவுக்கு கிடையாது ஏன் அல்லாஹ் இதனை குறிப்பிடுகின்றான் என்றால் வெறுமனே அல்லாவுக்கு தூக்கம் என்பது கிடையாது என்று சொன்னால் மனிதன் தர்க்கித்துக் கொள்ளுவான் ஆழமான தூக்கம் அல்லாவுக்கு இல்லை என்றால் அல்லாவுக்கு சிறு தூக்கம் இருக்கிறதா என்று மனிதன் தன்னை மனிதன் தன்னுடைய தர்க்கத்தின் மூலமாக பலவாறான கதைகளை அலைந்து கொண்டிருப்பான் எனவேதான் அல்லாஹ் தெளிவாக சொல்லிவிட்டான் அல்லாவுக்கு சிறு தூக்கமும் கிடையாது ஆழ்ந்த தூக்கமும் கிடையாது அந்த இறைவன் அந்த அல்லாஹ் எப்படியான அதிகாரம் உள்ளவன் தெரியுமா ஏழு வானங்களில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் அனைத்தும் அல்லாவுக்குத்தான் சொந்தம் வேற யாருக்கும் சொந்தம் கிடையாது சொல்லிவிட்டு அல்லாஹ் அடுத்ததாக ஒரு கேள்வி எங்களை பார்த்து கேட்கிறார் எவ்வளவு தன்மைகளை பற்றி அல்லாஹ் தன்னை அறிமுகம் செய்கிறான் என்னை தவிர இந்த உலகத்திலே வணங்குவதற்கு ஏறு யாரும் கிடையாது உங்களை போன்று நான் மௌத்தாக கூடியவன் அல்ல என்றும் நான் ஹயாத்தோடு நித்திய ஜீவனாக இருக்கக்கூடியவன் தான் உங்களை போன்று நான் சிறு தூக்கம் தூங்கக்கூடியவன் அல்ல உங்களை போன்ற ஆழ்ந்த தூக்கமும் எனக்கு கிடையாது மட்டுமல்ல வானத்தில் உள்ளவைகளும் பூமியில் உள்ளவைகளும் எனக்குத்தான் சொந்தம் என்று அல்லாஹ் உரிமை கொண்டாடிவிட்டு அடுத்ததாக எங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான் நாளை மஹர் மைதானத்தில் என்னுடைய அனுமதி இல்லாமல் எனக்கு அருகில் வந்து என்னிடத்திலே மன்றாடக்கூடியவர்கள் உங்களிலே யார் இருக்கிறீர்கள் என்று அல்லாஹ் எங்களை பார்த்து கேட்கிறார் இந்த கேள்வி எங்களுக்கு எதை புலப்படுத்துகின்றது என்றால் நினைத்தவர்களெல்லாம் அல்லாஹிடத்திலே சென்று யாருக்காகவும் சிபாரிசு செய்ய முடியாது நினைத்தவர்கள் எல்லாம் யாருக்காகவும் யாரும் அல்லாஹிடத்திலே சென்று ஷபாகத்தை கேட்க முடியாது அல்லாஹ் ஷபாகத்திற்காக சிபாரிசிற்காக யாரை அனுமதி அளிக்கின்றானோ இவர்களை தவிர வேறு யாரும் அல்லாஹிடத்திலே சிபாரிசு செய்ய முடியாது முன்னால் என்ன நடக்கவிருக்கிறது எங்களுக்கு பின்னால் என்ன சூழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை எல்லாம் அறியக்கூடியவனாக அல்லாஹ் இருந்து கொண்டிருக்கிறான் அல்லாஹுடைய அறிவு அல்லாஹுடைய ஞானம் இந்த பூமியிலும் வானங்கள் உலகம் முழுவதும் எல்லா இடத்திலும் விசாலமாக பறந்து காணப்படுகிறது அல்லாஹுடைய சிம்மாசனம் அல்லாஹுடைய குருசி வானத்திற்கும் பூமிக்கும் விஷாலமானது என்று அல்லாஹு குறிப்பிட்டு காட்டுகிறார் பாடசாலை வகுப்பறையிலே கல்வி கற்கக்கூடிய எங்களுடைய மாணவர்கள் எங்களுடைய பிள்ளைகள் அரபு மொழியையும் ஒரு பாடமாக கற்கிறார்கள் அந்த பிள்ளைகளுக்கு பாடம் கற்றுக் கொடுக்கின்ற அரபு பாட ஆசிரியர் என்ற வகையில் எனக்கும் ஒரு அனுபவம் இருக்கிறது அந்த பாடசாலை மாணவர்களுக்கு கிதாபுன் என்று படித்துக் கொடுத்தால் புத்தகம் கணவன் என்று படித்துக் கொடுத்தால் பேனை மக்தப் என்று படித்துக் கொடுத்தால் மேஷை குருசியன் என்று படித்துக் கொடுத்தால் அதற்கு உட்காரக்கூடிய நாற்காலி கதிரை என்பதுதான் நேரடியான கருத்து எனவே இந்த இடத்தில் அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான் அல்லாஹ் உட்காரக்கூடிய சிம்மாசனம் அல்லாஹுடைய குருசி என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது அதனுடைய உயரம் என்ன அதனுடைய அகலம் என்ன அதனுடைய நீளம் என்ன அதனுடைய பருமன் என்ன என்பதை பற்றியெல்லாம் அல்லாஹ் ஒரே ஒரு வார்த்தையில சொல்லிவிட்டான் என்னுடைய குருசி என்னுடைய குருசியுடைய விசாலம் எப்படி இருக்கும் தெரியுமா வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட விசாலமானது அப்படியாக இருந்தால் அந்த ரப்பை பற்றி நாங்கள் சிந்தித்து பார்க்க முடியுமா கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அல்லாஹ் தெளிவாக கூறிவிட்டான் என்னுடைய குருசியுடைய விசாலம் வானத்திற்கும் பூமிக்கும் இடைப்பட்ட விசாலமானது இவைகளை பாதுகாப்பது ஒன்றும் எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை சிரமமும் இல்லை என்று அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுவிட்டான் அவன் அறிவுள்ளவன் மகத்துவமானவன் ஞானமுள்ளவன் என்று அல்லாஹு தாலா ஒரு ஆயத்தின் மூலமாக வசனத்தின் மூலமாக தன்னுடைய வல்லமை இந்த சமூகத்தினருக்கு எடுத்து கூறிவிட்டார் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே இந்த ஆயத்தை பற்றி நாங்கள் ஆழமாக சிந்திப்பதற்கு நேரம் இல்லாவிட்டாலும் இதனை அதிகமாக நாங்கள் நிமிடத்திற்கு நிமிடம் நாளுக்கு நாள் காலையிலும் மாலையிலும் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் ஓதிக்கொண்டிருக்கிறோம் இதனுடைய மாண்பையும் மகத்துவத்தையும் எடுத்து கூறுவதுதான் இதனுடைய சிறப்பாக நேரமாக இருந்து கொண்டிருக்கிறது கண்மணியாம் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கூறியதாக உபயிபின் காபரதி அல்லாஹு தாலான் அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸ் சஹை முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் என்னவர்கள் ஒரு நாள் ஒரு நபித்தோழர் அபுல் முந்திர் ரவி அல்லாஹு தாலா அனு அவர்களை நபி அவர்கள் அழைக்கிறார்கள் ஏ அபல் முந்திர் இருக்கக்கூடிய ஆயத்துக்களில் மிக மிக சிறப்பான மாண்பான ஆயத்து என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா நபியவர்கள் தன்னுடைய தோழரை பார்த்து கேட்கின்ற கேள்வியை பாருங்கள் குரான்ல இருக்கக்கூடிய மாண்பான சிறப்பான மிகவும் கண்ணியமான ஒரு ஆயத் என்ன என்பது உங்களுக்கு தெரியுமா அது உங்களிடத்திலே இருக்கிறதா அந்த அபுல் முன்சிர் ரவி அல்லாஹு தாலானு அவர்கள் நபிகளை பார்த்து சொன்னார்கள் அந்த ஆயத் அல்லாஹுலா இலாஹ என்ற ஆயத்துத்தானே நபியே நாயகமே என்று அந்த சஹாபி அவர்கள் நபிகளார் கேட்ட கேள்விக்கு பதில் சொன்னவுடன் நபி அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த பதிலை கேட்டவுடன் அந்த சஹாபியுடைய நெஞ்சில் தன்னுடைய கையினால் நபி அவர்கள் லேசாக அன்பாக ஆதரவாக அடித்து சொன்னார்கள் இலகுவான முறையில் இந்த மாண்பையும் மகத்துவத்தையும் அறிவையும் நீங்கள் பெற்றுக் கொண்டு விட்டீர்கள் இதனை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள் சொல்லல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே அதே நபி அவர்கள் சஹாபா பெருமக்களை பார்த்து சொன்னார்கள் இந்த ஆயத்திருக்கிறது எப்பேற்பட்ட மாண்பானது தெரியுமா எந்த மனிதன் ஐங்கால பரலான தொழுகைகளுக்கு பின்னால் ஆயத்தில் குருசியை ஓடி வருகின்ற வழக்கத்தை தன்னுடைய வாழ்க்கையில் பழக்கமாக நிரந்தரமாக ஆக்கிக் கொள்ளுவார்களோ அந்த மனிதனுக்கும் சுவர்க்கத்திற்கும் இடையில் மௌத்துத்தான் தடையாக திரையாக இருக்கிறது என்று நபியவர்கள் சொன்னார்கள் அந்த மனிதனுக்கும் சுவர்க்கத்திற்கும் இடையில் மௌத்து தான் தடையாக திரையாக இருக்கிறது எப்பொழுது இவர் மௌத்தாகுவாரோ நேராக அந்த சுவர்க்கத்தை அடைந்து விடுவார் என்று சொன்னார்கள் சொல்லல்லாக அலைஹி செல்லமன் அவர்கள் பரலான தொழுகைகளுக்கு பின்னால் ஓதுகின்ற ஓதலாக நபிசல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் இந்த ஆயத்தில் குருசியை இந்த சமூகத்தினருக்கு சொல்லி காட்டினார்கள் சொல்லி காட்டியது மட்டுமல்ல ஓதியும் வந்தார்கள் நபி சல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே இது எங்களுடைய வாழ்க்கையில் பழக்கமாக இருக்க வேண்டும் நிரந்தரமாக இருக்க வேண்டும் இன்னும் ஒரு ஹதீசை அபு ஹுரேரா ரதி அல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரியிலும் முஸ்லீமிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அந்த ஹதீஸ் எங்களுக்கு படிக்கின்ற நேரத்திலும் எங்களுடைய காதுகளால் கேட்கின்ற நேரத்திலும் சற்று சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு இந்த ஹதீஸ் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன் அப்போ ஒரே அவர்கள் அறிவிக்கிறார்கள் ரமலானுடைய காலத்திலே நோண்டாளிகளிடத்திலே வசூலிக்க கூடிய ஒரு உணவு தான் ஜக்காத்துல் பித்தர் இந்த பித்தரா மதீனாவிலே வசூலிக்கப்பட்டு மஸ்ஜிது நபவியிலே கொண்டு வந்து ஓர் மூலையிலே குவிக்கப்பட்டிருக்கிறது குவிக்கப்பட்ட இந்த ஜக்காத்துல் பித்தராவுடைய உணவை பாதுகாக்கின்ற பொறுப்பை நபி சல்லாஹு என்னவர்கள் அபு ஹுரேரா ரவி அல்லாஹு தாலா அவனுடைய கையிலே கொடுத்தார்கள் அபோ இதனை பங்கீடு செய்கின்ற வரைக்கும் பாதுகாப்பது உங்களுடைய கடமை என்று நபியவர்கள் தன்னுடைய தோழனிடத்திலே பாரம் சாட்டி விட்டு பொறுப்பு கொடுத்து விட்டு நபியவர்கள் சென்று விட்டார்கள் முதலாவது இரவு நடிவு செய்யும் போது ஒரு மனிதர் வருகிறார் வந்து மூலையிலே குவிக்கப்பட்ட அந்த ஜக்காத்துல் பித்ராவுடைய உணவுப் பொருட்களிலிருந்து சிறு தொகையை சிறு பகுதியை தன்னுடைய கைகளினால் அள்ள ஆரம்பித்தார் அபு அவர்கள் வந்து அவருடைய கையை பிடித்து சொன்னார்கள் இது என்னுடைய சொத்து அல்ல எங்களுக்கு தனி மனிதனுக்கு குறித்தான ஒரு பொருளும் அல்ல இது அனைத்து மதீனாவாசிகளுடைய ஜக்காத்தில் பித்தரா நபி அவர்கள் பாதுகாப்பதற்காக என்னிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார்கள் நீங்கள் ஏன் அள்ளுகிறீர்கள் அந்த அள்ளிய மனிதன் கல்வன் சொன்னான் நானோ பசியோடு இருக்கிறேன் எனக்கு ஓர் குடும்பம் இருக்கிறது அந்த குடும்பத்தாரும் பசியோடு இருக்கிறார்கள் இதிலிருந்து ஏதாவது எடுத்து சென்றால் தான் நானும் பசி தீருவேன் என்னுடைய குடும்பமும் பசி தீர்ப்பார்கள் எனவே நான் எடுத்துக் கொள்ளுகிறேன் என்று சொல்லியவுடன் இந்த பசி என்று சொன்னவுடன் ஏழ்மையை சொன்னவுடன் அபு ஹுரேரா ரஜி அல்லாஹு தாலான் அவர்கள் இறக்கப்பட்டார்கள் அவனுடைய கையை பிடித்த கையை விட்டு விட்டார்கள் அவன் எடுத்து விட்டு சென்று விட்டான் மறுநாள் பஜிர தொழுகை முடித்த நபி அவர்கள் அபு ஹுரேரா ரதி அல்லாஹு தாலான் அவர்கள் நேற்றிரவு நடந்த விடயத்தை நபிகளாரிடத்திலே வந்து சொல்லுவதற்காக முறையிடுவதற்காக அவசரமாக அபு ஹுரைரார் அதியல்லாகு தாரானு அவர்கள் வருகிறார்கள் அபு ஹுரைரார் அதியல்லாகு தாரானு அவர்கள் வாயை திறந்து முறைப்பாட்டை செய்வதற்கு முன்னால் அந்த சஹாபியுடைய வருகையை கண்ட நபியவர்கள் அபு ஹுரைராவை பார்த்து கேட்டார்கள் அபு ஹுரைரா நேற்றிரவு ஒரு மனிதரை பிடித்தீரே அவரை என்ன செய்தீர்கள் இந்த செய்தியை நிகழ்வை நபிகளாருக்கு கற்றுக் கொடுத்தது சொல்லிக் கொடுத்தது யார் மனிதனாக அபு ஹுரேராவை தவிர மனிதனாக களவெடுத்த கல்வனை தவிர மூன்றாவது மனிதனாக அந்த இடத்திலே நின்று வேடிக்கை பார்த்தது வேறு யாரும் கிடையாது அபு ஹுரேரார் அதியல்லாது தாளாண்டு அவர்கள் நேற்றிலும் நடந்த விடயத்தை நபிகளாண்டத்திலே விவரமாக செல்லுவதற்காக எத்தனைக்கின்ற வேளையில் நபியவர்கள் வாய் திறந்து முதலாவதாக பேச ஆரம்பித்தார்கள் அபு உரைதா நேற்றிரவு நீங்கள் பிடித்த மனிதனை என்ன செய்தீர்கள் ஆச்சரியப்பட்டு போனார்கள் அதிசயித்தார்கள் அபு உரைதா நபி அல்லாஹு தாரானு அவர்கள் விளக்கம் சொல்லவில்லை நபிக்கு எல்லாம் தெரியும் சொன்னார்கள் நபியே நாயகமே உணவுப் பொருளை அவன் அள்ளிய நேரத்தில் அவனுடைய கையை பிடித்தேன் கரத்தை பிடித்தேன் அவன் இப்படியாக ஏழ்மையையும் பசியையும் முறையிட்டவுடன் நான் இறக்கத்தினால் அவனை விட்டு விட்டேன் நபி அவர்கள் சொன்னார்கள் அவன் உங்களிடத்தில் ஒரு பொய் சொல்லி இருக்கிறான் இன்று இரவும் உங்களிடத்திலே வருவான் நபி அவர்கள் சொல்லிவிட்டு சென்று விட்டார்கள் இன்றிரவும் வருவதாக நபி அவர்கள் வாக்களித்தால் நிச்சயமாக அவன் வருவான் அவன் வேறு பொய்யன் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் இன்று எப்படியாவது அவனை பிடித்துக் கொண்டு நபிகளாருக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் விடவே மாட்டேன் என்று எண்ணத்தோடு அபுகுரேரா ரபி அல்லாஹு தாராங்க எதிர்பார்த்திருக்கிறார்கள் அதே நேரத்தில் அதே குறித்த மனிதன் மீண்டும் வந்து அந்த ஜக்காத்தில் பித்ராவுடைய உணவுப் பொருளை அல்ல ஆரம்பித்தவுடன் சட்டன அபு ஹுரேரா ரவி அல்லாஹு தாலாங் அவர்கள் அவனுடைய கையை பிடித்துக் கொண்டு சொன்னார்கள் இன்று நான் உன்னை விடமாட்டேன் நபிகளாரிடத்திலே கொண்டு போய் நான் உன்னை ஒப்படைக்கப் போகிறேன் நீ ஒரு பொய்யர் என்று நபி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் அந்த உணவுப் பொருளை அள்ளிய மனிதன் சொன்னான் நானும் என்னுடைய குடும்பமும் பசியோடு இருக்கிறோம் நான் ரொம்ப கடனாளியாக இருக்கிறேன் எல்லா என்னுடைய குழந்தை செல்வங்களும் பிள்ளைகளும் குடும்பம் அழுது கொண்டிருக்கிறார்கள் பசியின் கொடுமையினால் இதிலிருந்து கொண்டு செல்லவில்லை என்றால் பசியால் துடிப்பார்கள் நான் எடுத்துச் செல்லுகிறேன் என்று சொன்னவுடன் அந்த வார்த்தையை கேட்டவுடன் அபுஹுரைரா இறக்கப்பட்டார்கள் மீண்டும் கையை விட்டு விட்டார்கள் மறுநாள் பஜிர் நேரத்திலே அபுஹுரைராவை பார்த்த நபியர்கள் கேட்டார்கள் நேற்று பிடித்த மனிதன் என்ன செய்தீர்கள் இப்படியாக முறையிட்டார்கள் அதனால் இறக்கப்பட்டு விட்டுவிட்ட நபிய நாயகனே அவன் உங்களிடத்திலே பொய் சொல்லி இருக்கிறான் இன்று இரவும் உங்களிடத்திலே வருவான் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே புகாரியிலும் முஸ்லிமிலும் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் ஆழமாக சிந்தியுங்கள் எதற்காக நபியவர்கள் இதனை எல்லாம் சொல்லி காட்டியிருக்கிறார்கள் மூன்றாவது இரவு அபு ஹுரேரா ரவி அவர்கள் ஒரு உறுதியான தீர்மானத்தோடு முடிவோடு இருக்கிறார்கள் இன்று எந்த மன்னிப்பும் கிடையாது அவர் எதனை சொன்னாலும் சரி நான் ஒப்படைப்பேன் நபிகளாருக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்துவேன் மூன்றாவது இரவு அவன் வருகிறான் உணவு பொருள்களில் இருந்து அள்ளுகிறான் அப்போ அவர்கள் அவனை அப்படியே பிடித்து விட்டார்கள் பிடித்து சொன்னார்கள் நான் உன்னை கொண்டு போய் நபிகளாருக்கும் நான் நிறுத்தப் போகிறேன் என்று சொன்னவுடன் அந்த மனிதன் இரண்டு இரவுகளாக சொன்ன முறைப்பாட்டை அந்த அபோகரேரா ரதி தாலா தாலாகத்திலே சொல்லவில்லை மூன்றாவது புதிய வார்த்தை ஒன்றை சொன்னான் நான் உங்களுக்கு ஒரு களிமாவை தருகிறேன் அந்த கல்வன் சொன்ன செய்தி அந்த பொய்யன் நபித்தோழர் அபோகுலேராவை பார்த்து சொன்ன செய்தி உங்களுக்கு நான் ஒரு களிமாவை சொல்லி தருகிறேன் அந்த களிமாவை நீங்கள் ஓதுவீர்களையானால் உங்களுக்கு அல்லா பாதுகாப்பு அளிப்பான் என்று சொல்லிவிட்டு அபு ஹுரேரா ரபி அல்லாஹு தாலானு அவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டிருந்த நேரத்தில் அபு ஹுரேரா ரபி அல்லாஹு தாலானு இந்த வார்த்தையை கேட்டவுடன் பிடித்த கையை விட்டு விட்டார்கள் அது என்ன களிமா அவன் சொன்னான் ஆயத்தில் குருசிதான் அந்த களிமா என்று சொன்னவுடன் அவனுடைய கையை நான் விட்டு விட்டேன் இவன் எனக்கு ஒரு அறிவை படித்து தந்திருக்கிறான் ஒரு நற்செய்தியை சொல்லி தந்திருக்கிறான் அதனால் நான் இவனை ஒரு கல்வனாக பிடித்து கொண்டு போவதை விட இந்த செய்தியை எடுத்துக்கொண்டு நபிகளாடத்திலே நான் செல்ல வேண்டும் என்று அபு ஹுரேரா ரவி அல்லாஹு அங்கு அவர்கள் நினைத்து அந்த கல்வனுடைய கையை விட்டு விட்டு மறுநாள் பஜிர் தொழுகை முடிந்ததும் நபிகளாடத்தில் ஓடி வருகிறார்கள் அபு ஹுரேரா ரவி அல்லாஹு அங்கு அவர்கள் நபிகளார் அவர்கள் கேட்டார்கள் அபு ஹுரேரா நேற்றிரவு பிடித்த மனிதன் என்ன செய்தீர்கள் நேற்றிரவு நான் பிடித்தேன் நபியே நாயகமே உங்களுக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்த வேண்டும் என்ற உறுதியோடு நான் இருந்தேன் ஆனால் அவன் எனக்கு ஒரு களிமாவை கற்றுத்தந்தான் என்ன களிமா நபி அவர்கள் கேட்கிறார்கள் அது என்ன களிமா தெரியுமா ஆயத்தில் குறிச்சிதான் அந்த கலிமா என்று சொன்னவுடன் நபி சொல்லல்லாஹு அலைஹசங்க சொன்னார்கள் மூன்று இரவுகளாக உங்களிடத்தில் வந்த பொய்யன் யார் தெரியுமா அவன் வேறு யாரும் அல்ல அல்லாஹுடைய விரோதி கோபக்கார ஷெய்தான் தான் மனித உருவில மூன்று இரவுகளாக உங்களிடத்தில் வந்தான் அவன் பொய்யனாக இருந்தாலும் அவன் உங்களிடத்தில் சொன்ன கலிமா உண்மையானது ஹக்கானது என்று சொல்லல்லாஹு அலைஹசன் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இதா அவைத்த இலா பிராஷிக் நீங்கள் இரவு நேரத்திலே படுக்கைக்கு சென்றால் பக்கரால் ஆயத்தில் குருசி ஆயத்தில் குருசியை நன்றாக ஓதிக்கொண்டு படிப்பீர்களேயானால் மறுநாள் பகிர் வரைக்கும் எந்த செய்தானும் எந்த கெட்ட தன்மைகளும் ஆபத்துக்களும் தீங்குகளும் உங்களுக்கு அருகாமையில் வராமல் இருப்பதற்காக அல்லாஹ் ஒரு மனக்கை உங்களுக்கு பாதுகாப்புக்காக சாட்டி விடுகிறான் என்று சொன்னார்கள் சல்லல்லாஹு அலைவ செல்ல அவர்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே இதுதான் ஆயத்தில் குருசியுடைய மாண்பு இந்த சமூகத்தினருக்கு ஆயத்தில் குருசியுடைய மாண்பை மகத்துவத்தை சல்லல்லாஹு இப்படித்தான் சொன்னார்கள் இரவு நேரத்திலே படுக்கைக்கு செல்லுகின்ற மனிதன் ஆயத்தில் குருசியை ஆரம்பம் முதல் இறுதி வரைக்கும் ஓதி நன்றாக ஓதி படுத்தால் அவர் மறுநாள் காலை சுபகாகின்ற வரைக்கும் கெட்ட கனவுகள் வராது சலாமத்தான அமைதியான ராகத்தான உறக்கத்தை கொடுப்பான் அந்த மனிதன் காலை நேரத்திலே கண்விழிக்கின்ற நேரத்தில் உற்சாகத்தோடு கண்விழிப்பார் நல்ல சீரிய சிந்தனையோடு அந்த மனிதன் காலை நேரத்தில் உற்சாகத்தோடு இருப்பார் நல்ல விவேகத்தோடு இருப்பார் சோம்பேறித்தனங்கள் ஷைத்தானியத்தான வேலைகள் இல்லாமல் இந்த மனிதன் உற்சாகத்தோடு இருப்பான் எனவே நீங்கள் காலை நேரத்தை அடைவதற்கு இது ஒரு பாதுகாப்பாக அமைவதற்கு அல்ல ஒரு மலக்கையே உங்களுக்கு பாதுகாப்புக்காக தாட்டி விடுகிறான் என்று கண்மணியா நாயகம் செல்லல்லாக அலைகி வசல்கள் கூறிய அதீத் புகாரியிலும் முஸ்லீமிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது கண்ணியத்திற்குரிய பெருமக்களே இன்னும் ஒரே ஒரு விடயத்தை கூறி நான் முடிவுரைக்கு வருகிறேன் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹு அலேஹசரம் சொன்னார்கள் எந்த மனிதன் அதிகாலை வேளையில் சூரத்துல் பலக் சூரத்துல் நாஸ் இந்த மூன்று சூறாக்களையும் எந்த மனிதன் மூன்று தடவைகள் ஓதிக் கொள்வாரோ அந்த மனிதனை அவர் காலையில் ஓதினால் மகரிபுடைய நேரம் வரைக்கும் அத்தனை விதமான ஷர்ருகள் ஆபத்துக்களில் இருந்து அல்லாஹ் அந்த மனிதனை பாதுகாக்கின்றான் எந்த மனிதன் மகரிபுடைய நேரத்தில் இந்த மூன்று சூறாக்களை மும்மூன்று தடவைகள் ஓடிக்கொள்வாரோ மறுநாள் பதிர் நேரம் வரைக்கும் இரவு நேரத்திலே வருகின்ற ஷர்ருகள் ஆபத்துக்கள் எல்லாவற்றிலிருந்து அல்லாஹ் அந்த மனிதனை பாதுகாத்து விடுவான் என்று கண்மணியா நாயகம் சல்லல்லாஹு அலைவசன் கூறி காட்டினார்கள் தொழுகிறோமே பரலான தொழுகை சலாம் கொடுத்ததன் பின்னால் நபி அவர்கள் ஓதிய ஓதல்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் எல்லா மஸ்ஜிதுகளிலும் ஒலமாவினால் பரலான தொழுகைகளுக்கு பின்னால் ஓத வேண்டிய ஓதல்கள் என்ன என்பதை பற்றி அனைத்து மஸ்ஜிதுகளுக்கும் இந்த துகாக்களை தொகுத்து ஒரு பெரியதோர் அட்டையில எல்லா மசிதிகளுக்கும் இலவசமாக விநியோகிக்கப்பட்டிருக்கிறது அதிகமான மசிதிகளில் அது தொங்கவிடப்பட்டிருக்கிறது சலாம் கொடுத்ததன் பின்னால் அதனை பார்த்தாவது ஓத தெரியாத மக்களாகத்தான் நம்மில் பலர் இருந்து கொண்டிருக்கிறோம் நபி அவர்கள் பஜிர் தொழுது முடித்து சலாம் கொடுத்ததன் பின்னால் ஓத வேண்டிய ஓதல்களை ஓதிவிட்டு இந்த மூன்று குல் சூறாக்களை மும்மூன்று தலைவர்கள் பஜருக்கு பின்னால் ஓதுகின்ற வளரை நபிகளாருடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறார் மகரீபை தொழுத நபியவர்கள் ஓத வேண்டிய ஓதல்களை ஓதிவிட்டு இந்த மூன்று சூறாக்களை மும்மூன்று தலைவர்கள் ஓதுகின்ற பழக்கத்தை நபியவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் எடுத்திருக்கிறார்கள் இதனைத்தான் அந்த அவுராதுகளும் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது கண்ணியத்திற்குரிய பெருமக்களேன் ஒரு மனிதன் இரவு நேரத்திலே உறக்கத்திற்கு சென்று உறங்க ஆரம்பித்தவுடன் ஷைத்தான் ஒரு மனிதனுடைய தலை கருகாமையிலே வந்து உட்காருகின்றான் உட்கார்ந்திருந்து சொல்லுகிறான் இரவு ரொம்ப ரொம்ப நீளமாக இருக்கிறது நீங்கள் அவசரப்பட்டு எழும்ப தேவையில்லை நன்றாக உறங்கலாம் நன்றாக உறங்கலாம் என்று ஒரு மனிதனுடைய தலை கருகாமில் வந்து உட்கார்ந்திருந்து மூன்று முடிச்சுக்களை போடுகிறான் என்று சல்லல்லாஹு அலைஹசலம் சொன்னார்கள் இந்த மூன்று முடிச்சுக்களையும் போட்டவுடன் மனிதனால் வெகு சீக்கிரமாக எழுந்து விட முடியாது சாலிகான நல்ல மனிதர்களை தவிர ஏனென்றால் அந்த மனிதர்களுக்கு இவைகள் எல்லாம் ஒரு பெரும் பொருட்டல்ல இந்த மூன்று முடிச்சுக்களும் எவ்வாறு அவிழ்கிறது தெரியுமா நபி சல்லல்லாஹு அலைஹசலம் சொன்னார்கள் காலை அதிகாலை வேளையில் பஜருடைய நேரத்தில் சுபக தொலைகைக்காக ஒரு மனிதன் கண் விழித்தவுடன் ஒரு சிறு மரணம் என்று சொன்ன அந்த தூக்கத்திலிருந்து அல்லாஹ் மீண்டும் ஹயாத்தை தந்ததற்காக ஒரு முஸ்லிமான மனிதன் என்ன செய்வார் உறங்கி கண் விழித்தவுடன் அல்ஹம்துல்லா என்று அல்லாவுக்கு சுக்கூர் செய்வார் அல்ஹம்துல்லா என்று சுக்கூர் செய்து அந்த ஒரு வார்த்தையை சொன்னவுடன் ஷைத்தான் போட்ட முதலாவது முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது என்று நபி அவர்கள் சொன்னார்கள் தொழுவதற்காக உதுவெடுக்கின்றார் உதுவெடுக்க ஆரம்பித்தவுடன் அவன் ஷைத்தான் போட்ட இரண்டாவது முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது என்று நபி அவர்கள் சொன்னார்கள் இப்பொழுது உதவெடுத்துவிட்டு சுபக தொழுகைக்காக முசல்லாவில் நின்று அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டுகின்ற நேரத்தில் ஷெய்தான் போட்ட மூன்று முடிச்சுக்களும் அமிழ்ந்து விடுகிறது எனவே அந்த மனிதன் உற்சாகத்தோடு இருக்கிறார் மலக்குமார்களுடைய பாதுகாப்போடு இருக்கிறார் அன்றைய காலை வேளையில் அல்லாஹ் அந்த மனிதனுக்கு பறக்க செய்வானாக என்று சல்லல்லாஹு அலைவசம் செய்தார்கள் இதற்கு மாற்றமான மனிதனும் இருக்கிறான் மூன்று முடிச்சுக்களையும் போட்டு அந்த முடிச்சுக்களோடு தன்னுடைய குடும்பத்தோடு உலா வருகின்ற மனிதர்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஷெய்தானுடைய மூணு முடிச்சுக்களையும் சுமந்து கொண்டு தொழிலுக்கு வியாபாரத்துக்கு செல்லக்கூடியவர்களும் இருக்கிறார்கள் யார் அதிகாலை வேலையில் எழுந்து அல்லாஹுக்கு புகழாமலும் உதவெடுக்காமலும் தொழாத நிலையிலும் வீட்டை விட்டு வெளியேறி வருகின்றார்களோ இவர்கள் ஷெய்தானுடைய கொடியை சுமந்து கொண்டு வருகிறார்கள் இவர்கள் ஒரு மோதேவியாக வருகிறார்கள் சொத்த காரியங்கள் எல்லாம் அவனுக்கு நஷ்டத்திலே முடிவடைகிறது அவன் ஒரு சோம்பேறியாக இருக்கிறான் என்று கண்மணியாம் நாயகம் சல்லல்லாஹு அலைஹசன் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே எங்களுடைய பரவான தொழுகைகளோடு மட்டுமல்ல சுண்ணத்தான தொழுகைகளிலும் நாங்கள் அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும் அதிலும் குறிப்பாக நபியவர்கள் சொன்னார்கள் நடினிசையின் போது அல்லது தகஜத்துடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாவிடத்தில் யார் கையேந்துவார்களோ அந்த துவாவிற்கு எந்த விதமான மறுப்பும் கிடையாது தாமதமும் கிடையாது என்று நபி அவர்கள் சொல்லி காட்டினார்கள் இன்றைய முஸ்லீம்களுடைய நிலைமை மிகவும் நாளுக்கு நாள் ஏதோ ஒரு விமர்சனத்திற்கு ஆளாக்கப்பட்டுக் கொண்டே இருக்கிறது தீவிரவாதிகள் என்றும் அடிப்படைவாதிகள் என்றும் மதவாதிகள் என்றும் இன்னொரு பல பெயர்கள் சூட்டப்பட்டு முஸ்லீம்கள் இன்று இனம் வாதிகளாக அடையாளப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் எங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது மற்ற மனிதர்களுக்கு மற்ற சகோதரர்களுக்கு நான் என்ன செய்திருக்கிறேன் என்னுடைய துவாவின் மூலமாக முஸ்லீம்களுக்கான பாதுகாப்பை நாங்கள் கேட்க வேண்டும் நாங்கள் எப்பொழுது எடுத்தாலும் எங்களுக்காகவே துவா கேட்கக்கூடிய சுயநலமிகளாக இருக்கிறோம் பிறர் நலம் பேணுகின்ற உம்மத்தின் மீது கவனம் செலுத்துகின்ற உம்மத்துடைய விடயங்களில் நாங்களும் அக்கறை காட்டக்கூடிய மனிதர்களாக இருக்க வேண்டும் அதற்காகத்தான் ஐங்கால பரதான தொழுகைகளுக்கு பின்னால் ஒரு மாத காலமாக பாதுகாப்புக்காக உலகளாவிய ரீதியிலே வாழ்கின்ற இஸ்லாமிய உண்மத்தின் பாதுகாப்புக்காக நனவுக்காக துகா செய்யுமாறு ஜம்ஐயத்தில் அலமா மக்களிடத்திலே வேண்டி இருக்கிறது இதனை நாங்கள் பள்ளிகளிலே சொல்ல வந்தாலும் கூட நம்மில் பல பேர் அந்த குனூத்து நாசிலா ஓடுகின்ற நேரத்தில் கையேந்தி மனமுருகி ஆமீன் கூறுவதற்கு கூட நம்மில் பல பேர் இன்று சோம்பேறிகளாக இருந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே மனமுருகி கேட்க வேண்டும் அல்லாவிடத்தை கண்ணீர் அடித்து கேட்க வேண்டும் இதனை கேட்கின்ற நேரத்தில் நாளை கியாமத்திரை நாளையில் அல்லாஹ் எங்களிடத்தில் ஒரு கேள்வி கேட்பான் உங்களுடைய சகோதரன் யார் என்று கேட்டால் வாயை திறந்து சொல்லலாம் முஸ்லிம்கள் தான் என்னுடைய சகோதரர்கள் எங்களுடைய உறவினர்களுக்கு எங்களுடைய இனத்தாருக்கு நாங்கள் ஒன்றும் செய்யாமல் எவ்வாறு இருந்த கேள்விக்கான பதிலை சொல்ல போகிறோம் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும் பரந்தான தொழுகைகளுக்கு பின்னால் மட்டுமல்ல சுண்ணத்தான தொழுகைகள் குறிப்பாக இரவு நேர வணக்கங்களில் அதிகம் அதிகமாக ஈடுபட வேண்டும் மற்ற மக்களுக்காகவும் எங்களுக்காகவும் குறிப்பாக நாட்டு முஸ்லிம்களுடைய நலனுக்காக பாதுகாப்புக்காக நாங்கள் துவா கேட்பதோடு மாற்று மத சகோதரிகளின் அழிவுக்காக நாசத்திற்காக நாங்கள் துவா கேட்க கூடாது யா அல்லா நீ நாடினால் அவர்களுக்கு ரஹமத்தை செய்து அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக என்று நான் கேட்க வேண்டுமே ஒழிய இஸ்லாமியர்களுக்கு முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்திற்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு எதிராக நபியவர்கள் என்றும் அழிவை நாசத்தை கேட்டதாக வரலாற்றில் கிடையாது எனவே நாங்கள் துவா கேட்கின்ற நேரத்தில் அவர்கள் என்ன நாடுகிறார்களோ அதனை சீராக்கி தருவாயாக அவர்களுடைய முயற்சிகளை அல்லா இஸ்லாத்திற்கு சார்பாக ஆக்கி தருவாயாக அவர்களுடைய சொல் செயல் நடத்தைகளை முஸ்லீம்களுடைய உறுதிக்கு ஆக்கி தருவாயாக நாடினால் ஹிதாயத்தை நசிபாக்குவாயாக என்ற நிலவான வார்த்தைகளை கூறி அல்லாஹிடத்தில் துவா கேட்க வேண்டும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்தல்வானாக எங்கள் குற்றங்கள் குறைகள் அத்தனை அல்லா நீ மன்னித்தல்வாயாக எங்கள் மனைவி மக்கள் குடும்பத்தார்கள் பெற்றோர்கள் அனைவருடைய பாவங்களும் யா அல்லா மன்னித்தல்வாயாக யா அல்லா எங்களை விட்டு மரணித்து மன்னரையில் வாழக்கூடிய அந்த மருகங்களுக்கு யா அல்லா நீ ரஹ்ம செய்வாயாக எங்களில் இருக்கக்கூடிய நோயாளிகளுக்கு நோய் சுகத்தை கொடுத்தல்வாயாக யா அல்லா எல்லா முஸ்லீம்களுக்கு நீ பாதுகாத்தை கொடுத்தல்வாயாக அல்லா அல்லா என்று சொல்லிய ஈமாண்டாரிகளை யா அல்லா நீ பாதுகாப்பாயாக உன்னை தொழுகின்ற மஸ்ஜிதுகளை பாதுகாப்பாயாக முஸ்லீம்களை பற்றி யார் யார் யாரெல்லாம் தப்பான எண்ணம் கொண்டிருக்கிறார்கள் யா அல்லா அவர்களுடைய கல்புகளிலே முஸ்லீம்களை பற்றி நல்லெண்ணத்தை நீ கொடுத்தல்வாயாக யா அல்லா நீ நாடினால் அவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுப்பது எந்த ஒன்று கஷ்டமில்லையா அல்லா மனிதருடைய கல்பெல்லாம் உன்னுடைய கையில இருக்கிறது யா அல்லாம் ஹிதாயத்தை கொடுத்து அவர்களையும் இஸ்லாத்திற்குள்ளே கூடிய நல்ல பாக்கியத்தை அவர்களுக்கு நீ கொடுத்தல்வாயாக எங்களுடைய கொடுக்கல் வாங்கல்கள் அத்தனை அல்லா கயிறானதாக சிறப்பானதாக மற்ற மக்களுக்கு முன்மாதிரி மிக்க ஒன்றாக நீ ஆக்கி தந்தல்வாயாக எங்கள் அனைவரும் கபூல் செய்வாயாக வாஹத் அவான் அலமதுல்லாஹ் ரபில் ஆலமீன்